عليه وآله وسلم يا ابن آدم إني لم أخلقكم لأخبر بكم القلة ولا لأستعنس بكم الوحشة ولا لأمر ولا على أمر قد عجزت عنه إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாகி அல்லாஹுக்கு சுபஹான ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அலமதுல்லா சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா سيد القونين طيب الحرمين حبيب العمرين محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தபு தாபியீன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் தையாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹும் நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் ரபுல் அஜத் அல்லாஹ் இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவிடத்தில் நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுபகான தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவளுக்கும் தப்புவாவை கொண்டு வசைய செய்து கொள்கின்றேன் இத்தகுல்லாக அனைத்துமாகும் கனிமிக்க வளமாக்களே கனவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன் அவாலுஹு வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரபுல ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான் நிச்சயமாக சத்தியமாக அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் அவன் நாடின நேரத்துல நாடின விடயங்களை நாடின அமைப்புல செய்யக்கூடிய குதிரத்துல குதிரத்துள்ளவனாக இருக்கிறான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவை நல்லடியார்களே நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹால இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனையும் படைத்து அந்த ஒவ்வொரு மனிதன் கிட்டேந்தும் பிரபுல ஆலமின் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் படைத்த ரபுல ஆலமின் அல்லாஹுவ சரியான முறையில விளங்கி அவன் விரும்பக்கூடிய முறையில இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்பதை அல்லாஹாக்கு சுபஹானா ஒவ்வொரு மனிதன் கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கிறோம் குரான்லையும் அல்லா தெளிவாகவே சொல்றான் இன்னும் மனிதர்கள் ரபுல் ஆலமின் அல்லாஹுடைய சக்திய குதிரத்தை எந்த முறையில விளங்க வேண்டுமோ அந்த முறையில விளங்க இல்லை என்பதாக அல்லாஹ் குரான்ல தெளிவாக சொல்றான் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு அடிமை என்ற அமைப்புல அல்லாஹ் எங்களுடைய ஹாலிக் என்ற அமைப்புல நாங்க அல்லாவுடைய ஒரு மஹ்லூக் என்ற அமைப்புல படை தரப்புல ஆலமீன் அல்லாஹுவ துணியால வாழக்கூடிய நேரம் விளங்குறது இருக்குது இது ஆக பெரிய தேவை என்பதை ஒவ்வொரு மனிதனும் விளங்கிக் கொள்ளும் கணேசுக்குரிய சகோதரர்களை நண்பராலே நான் பேசக்கூடிய விடயங்களை கொஞ்சம் உள்ளத்தால யோசிங்கோ நாங்க எல்லாரும் இப்ப இந்த துணியால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு வயதை தாண்டி சில மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உள்ளத்தால யோசிங்க எங்களுக்கு நாட்டுடைய நிலைமைகள் எங்களுக்கு தெரியும் யாரு நாட்டில் ஆட்சிக்கு தகுதியானவர் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு நாட்டுல இப்ப என்ன பிரச்சனைகள் போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் பக்கத்து நாட்டுல என்ன பிரச்சனைகள் நடக்குது அதனுடைய நிலவரங்கள் எங்களுக்கு தெரியும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முழு உலகத்துடைய இன்ஃபர்மேஷன் முழு உலகத்துடைய தகவல்களை பத்தியும் எங்களுக்கு தெரியும் உள்ளத்தால யோசிங்க இத்தனை வருஷம் துணியால வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எங்களுடைய ரபுல ஆலமின் அல்லாஹுவை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும் அவனுடைய குதிரத் அவனுடைய சக்தி அவனுடைய வல்லமை அவன் இந்த அளவுக்கு தாக்கத்துள்ளவன் என்ற நம்பிக்கை எங்களுடைய உள்ளங்கள் இந்த அளவுக்கு காலமாக இருக்குது நாங்க யோசிக்கிறோம் பணத்தை கொண்டு நடக்குது ஆளை கொண்டு நடக்குது மினிஸ்டரை கொண்டு சாதிக்கலாம் எங்களுடைய பட்டத்தை கொண்டு சாதிக்கலாம் பதவியை கொண்டு சாதிக்கலாம் படிப்பை கொண்டு சாதிக்கலாம் பவரை கொண்டு சாதிக்கலாம் என்ற நம்பிக்கை முதற்கொண்டு எங்களோட உள்ளங்கள்ல ஆழமாக இருக்குது ஏன் எங்களோட உள்ளங்கள்ல இன்னும் வரல நான் என்னுடைய விடயங்களை என்னுடைய ரபுல ஆலமின் அல்லாஹுவை கொண்டு சாதிக்கலாம் தொழுகையை கொண்டு சாதிக்கலாம் நோன்பை கொண்டு சாதிக்கலாம் துகாவை கொண்டு சாதிக்கலாம் சதக்காவை கொடுத்து சாதிக்கலாம் திக்கரை கொண்டு சாதிக்கலாம் என்ற நம்பிக்கை உள்ளவங்க இந்த மஜ்மால் எங்களுக்கு மத்தியில் எத்தனை பேர் இருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியாரங்களே எனவே துணியால வாழக்கூடிய நேரம் ரபுல் ஆலமியினுடைய முழுமையான எதிர்பார்ப்பு தான் துணியால ஒவ்வொரு மனிதனும் எதனுடைய பெருமதி விளங்காவிட்டாலும் படைத்த ரப்புடைய பெருமதி ஒரு மனிதனுக்கு இல்லையா ஆக பெரிய நஷ்டவாதி துணியால வந்தார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே ஐசா நிமாமுனா கசாலி ரஹிமுல்லா சொல்றாங்க ஒரு மனிதன் படைத்த ரப்ப விளங்கணுமா காலிக்க விளங்கணுமா அவன் முதல்ல தன்னை விளங்கினா போதும் காலிக்க விளங்க முதல்ல தன்னுடைய நிலைமையை விளங்கினா போதும் அவன் காலிக்க விளங்குறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அல்லாஹ் குரான் ஒரு வார்த்தை கேட்கிறான் பசவா ஏ மனிதனே நீ பிறக்கக்கூடிய நேரம் முன்னால நீ ஒரு இந்திரிய துளியாக ஈக்கல்லையா அதுக்கு பின்னால் ஒரு சதக்கட்டியாக நான் உன்னைய மாத்தலையா நான் தான் துனியாக்குடைய வெளியாக்கினன் ஒரு ஆண்ல அல்லாஹ் தெளிவாகவே சொல்றான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தௌராத்லேயும் அல்லாஹுக்கு சுபஹான சொல்றான் எவன ஆதம் ஜஅல்து லக கராரன் ஃபீ பத்னி உம்மிக் ஏ ஆதமுடைய மகனே தாயிட வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய நேரம் உனக்கு ஒரு ஒதுங்கும் தளத்தை தந்தவன் நான் தான் وغشيتك في غطاء لئلا تخضع من ظلمة الرحم உன்னுடைய தாயிட வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய நேரம் அந்த தாயிட வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய இருளை பார்த்து நீ பயப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி உன்னைய தாயிட வயிற்றுக்குள்ள போத்தி பாதுகாத்தவனும் நான் தான் அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான் وحولت وجهك الى ظهرها وحولت وجهك الى ظهرها لئلا تضرك رائحه الطعام உன்னுடைய தலைய உன்னுடைய ஆறு ஏழு எட்டு மாதம் ஆகினத்துக்கு பின்னால உன்னுடைய முகத்தை தாயுடைய முதுகின் பக்கம் திருப்பினரும் நான் தான் ஏன் தாய் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுடைய நாட்டம் உனே வந்து சேரக்கூடாது என்பதற்காக வேண்டி ஆறு ஏழு எட்டு மாதம் ஆகக்கூடிய நேரம் வைத்தியர் வந்து சொல்லுவாரு முன்னுக்கு இந்த பிள்ளை அவங்கள வைத்துட்டு முன்னுக்கு மாசத்துக்குள்ள அந்த பக்கம் திரும்பிட்டு வைத்தியருக்கு சொல்ல மட்டும்தான் ஏழும் ஆனா ரபுல் ஆலமின் சொல்றான் முகத்தை திருப்பினது நான் தான் அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான் பலம்மா அந்தம்ம முத்தத் அஷ்ஹுரி وأوحيت إلى الملك الموكل بالأرحم بأنك رجع ريشة من جناحه உன்னுடைய பத்து மாதம் பூர்த்தியாகினத்துக்கு பின்னால அந்த கர்ப்பப்பைக்கு சொந்தமான மலக்குத்தர் இருக்கிறாரு அவர்தான் பொறுப்பானவர் அவருக்கு நான் தான் ஏவினன் அவருடைய சிறகின் மூலமாக உன்னைய துனியாவுக்கு வெளியாக்குமாறு கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் குரான்ல சொல்றான் ஒல்லாஹு அப்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மகாசிக்கும் உங்களுடைய தாயிட வயிற்றுக்குள்ள இருந்து உங்களுடைய துனியாவுக்கு வெளியாக்கினது வெளியாகக்கூடிய நேரம் லாத்தாலமுன செய்யா உங்களுக்கு ஒன்றும் தெரியா ஒன்றும் அறியாத நிலைமையில வந்தீங்க மடையனாக இருந்தீங்க இதுதான் வானம் இதுதான் பூமி இதுதான் உம்மா இதுதான் பாப்பா இதுதான் சயின்ஸ் இதுதான் மேத்தமெட்டிக்ஸ் இதுதான் டெக்னாலஜி ஒன்றும் தெரியா நீ மடையனாக வெளியே வந்தாய் உனக்கு கேட்கறதுக்கு காது வல் அபுசார பார்க்கறதுக்கு ரெண்டு கண்கள் வல் அப்பிதா சிந்திக்கிறதுக்குரிய புத்தி இது எல்லாத்தையுமே தந்தவன் நான் தான் ஏன் தந்தன் அல்லக்கும் தஷ்குரோம் நீ எனக்கு நன்றி செலுத்தோனும் என்று சொல்லிதான் தந்தன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே எனவே உள்ளத்தாலே யோசிங்கோ இந்த காலத்துல கவலையான ஒரு செய்தி என்னென்றா கவலைக்குரிய செய்தி என்னென்றா அதிகமான மக்கள் கிட்ட வைத்து ரபுல் ஆலமீனுடைய தீனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அல்லாவுக்காக வேண்டி கொஞ்சம் நேர காலத்தை கொடுங்க பள்ளிக்கு தவறாம வாங்க கொஞ்சம் விவாதத்துல காலத்தை கழியுங்க அமால்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்க இப்படி என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டா கவலையான செய்தி என்னென்றா அதிகமான மக்கள் கேட்கிறாங்க நாங்க அல்லா அல்லா அல்லாவுக்கு நேரத்தை கொடுத்தா எங்களுடைய ரிஸ்க்கு யாரப்பா பொறுப்பெடுக்கிறது எங்கட குடும்பத்துடைய தேவையை யாரு செய்யறது ஆனா ரப்புல் ஆலமீன் அல்லா கேட்கிறான் எவ்வளவு ஆதம் ஏ ஆதமுடைய மகனே من اوصل اليك கதா عندما كنت جنينا في بطن உண்மை ரிஸ்க் ரிஸ்க்னு விழுக்கால போறே தாயிட வயசுக்குள்ள இயக்கக்கூடிய நேரம் உனக்கு யாரப்பா ரிஸ்க தந்தது யார் உனக்கு ரிஸ்க தந்தது அல்லா கேட்கிறான் தாயிட வயிற்றுக்குள்ள இயக்கக்கூடிய நேரமும் ரிஸ்க தந்தவன் அல்லா தாயிட வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்ததுக்கு பின்னால நீங்க ஒண்ணுமெண்டா ஒரு டாக்டர் கிட்ட வைத்தியர் கிட்ட கேளுங்க நாங்க அந்த பீல்ட்ல இருக்கிறதால சொல்றோம் ஒரு வைத்தியர் கிட்ட கேளுங்க ஒரு பெண் தன்னுடைய குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு ஒரு அவருக்கு முன்னால இல்லாட்டி அரை அவருக்கு முன்னால இல்லாட்டி பத்து நிமிஷத்துக்கு முன்னால அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால அந்த பெண்ணுடைய உடம்ப செக் பண்ணி பார்த்தா அந்த பெண்ணுடைய உடம்புல பாலையிக்காது பாலையிக்காது ஆனா எப்ப குழந்தை பூமியில வருவதோ அந்த பெண் தன்னுடைய குழந்தையை பெத்தெடுக்கிறாளோ அல்லா சொல்லுவானா அமர்த்துலக்க அரக்கைனி ரகைக்கைனி யும்பித்தான் இலக்க லபனன் ஹாலிதா எந்த ரெண்டு நாளங்கள்ல இவ்வளவு காலமும் ரத்தம் ஆடிக்கொண்டிருந்துச்சோ ரத்தம் சுரந்து கொண்டிருந்துச்சோ அந்த ரெண்டு நாளங்களுக்கும் நான் தான் கட்டளைத்தன் பாலை சுரக்குமாறு அந்த பால் எப்படியான பால் எக்கூன் உலக்க பாரிதன் பிசைபி வஹாரன் பிசிதாயி சுபஹானல்லாஹ் அது எப்படியான பால் சூடா சூடான நேரத்துல குளிரான பால் குளிரான நேரத்துல சூடான பால் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே ரபுல் ஆலமீன் அல்லாஹ் சொல்றான் எபன ஆதம் خلقت السماوات والأراضين السبعة ஏ ஆதமுடைய மகனே இந்த உலகத்துல ஏழு வான மேலு பூமியை நான் தான் படைச்சேன் பலம் அய பிகல்கிஹின்ன எந்த விதமான கஷ்டமும் எனக்கு விலங்கல்ல அப்பையுழீனி ரதித்து ஈசி உனைய வாழ வைக்கிறது உனக்கு ரிஸ்க்கு தாரது எனக்கு கஷ்டமானு சொல்லி அவ்வளோ கேட்கிறான் கொஞ்சம் உள்ளத்தால யோசிங்க குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்குது சூரத்து நாசிஆத்ல أأنتم أشد خلقا أم السماء بناها رفع سمكها فسواها وأغطس ليلها وأخرج ضحاها والأرض بعد ذلك دحاها أخرج منها ماءها ومرعاها அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக கேட்கிறான் ஏ ஆதமுடைய மகனே ஏ ஆதமுடைய மகனே படைக்கிறது ஒரு கஷ்டம் என்றா உருவாக்குறது கிரியேஷன் என்றது கஷ்டம் என்றா நீ கொஞ்சம் யோசி ஆறு அடி சிக்ஸ் உனைய படைக்கிறது எனக்கு கஷ்டமான செய்தியா அப்படி இல்ல ஏழு வானம் அதுல சூரியன் அதுல சந்திரன் அதுல நட்சத்திரங்கள் மில்லியன் கணக்கு எத்தனையோ பிளனட் கோள்கள் இதெல்லாம் படைக்கிறது கஷ்டமா இல்லாட்டி ஏழு பூமி அதுல ஆறு கடல் நதி மலர் மரம் செடி கொடி இதெல்லாம் படைக்கிறது கஷ்டமா இல்லாட்டி ஆறு அடி உனைய படைக்கிறது எனக்கு கஷ்டமா அவ்வளவு கேட்கிறேன் எது கஷ்டம் அல்லா சொல்றான் ஏழு வானம் ஏழு பூமி படைக்கிறது எனக்கு கஷ்டம் இல்ல அவ ஆறு அடி உனைய படைக்கிறது எனக்கு என்ன கஷ்டம் உனக்கு சாப்பாடு கொடுக்கிறது எனக்கு என்ன கஷ்டம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எனவே உள்ளத்தால விளங்கி கொள்ளுமோ ஒவ்வொரு மனிதன் கிட்ட இருந்து பிரபல ஆலமின் எதிர்பார்க்கிறது அல்லாஹ் என்றா யார் விளங்குவோம் அநேகமானவங்க அமல் செய்யாம இருக்கிறாங்க விவாதம் செய்யாம இருக்கிறாங்க இன்னும் சரியான முறையில வாழ்க்கை சீரில்லாம இருக்குது காரணம் என்ன ரப்பெண்டா யாருன்னு விளங்கல தப்சீர் ரோஹல் மனானில வரக்கூடிய விடயம் தான் மூசா அலிஹி சலாத்து வசலாத்துக்கு எல்லாம் வகை இறக்கக்கூடிய நேரம் அவங்க தன்னுடைய குடும்பத்துடைய ரிஸ்க பத்தி யோசிச்சு கொண்டிருக்கிறான் அவங்களுடைய குடும்பத்துடைய ரிஸ்க பத்தி அப்படியே சிந்திச்சு கொண்டிருக்கிறாங்க அந்த நேரம் அல்லாஹுக்கு சுபகான மூசா சொல்லுவானா மூசா உங்களோட பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லுக்கு உங்களோட கையில இருக்கக்கூடிய அப்பாவால் அடிங்க கையில இருக்கக்கூடிய அப்பாவால் அடிங்க மூசா அலைசலாம் அடிக்கிறாங்க அந்த கல் ரெண்டாக பழக்கப்படுவது சொன்னாங்க அதுக்குள்ளுக்கு இன்னும் ஒரு கல் இருக்குது சொன்னாங்க அந்த கல்லுக்கும் அடிங்க மூசா அலைஹிஸ்லாம் அடிக்கிறாங்க ரெண்டாவது கல்லும் பழக்கப்படுவது அதுள்ளுக்கு இன்னும் ஒரு கல் இருக்குது சொன்னாங்க மூணாவது கல்லுக்கும் அடியுங்க அந்த கல்லுக்கும் அடிக்கிறாங்க அது உள்ளிருந்து ஒரு சின்ன தூதா ஒரு சின்ன பூச்சி புழு மாதிரி உண்டு அது அப்படியே தன்னுடைய வாயில ரிஸ்க வச்ச வண்ணமா வெளியில வருது மூசா அலி இஸ்தலாத்து வஸ்தலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான் மூசா நீங்க அந்த பூச்சி கிட்ட காதை வச்சு கேளுங்க அந்த பூச்சி என்ன செல்லுது என்ன செல்லுது இவன் கால கிட்ட கொண்டு போறாங்க வைத்து கேட்கிறாங்க மூணு கட்டளுக்குள்ள இருந்து அந்த பூச்சி செல்லக்கூடிய வார்த்தை பல மாக்கள் எழுதியிருக்கிறாங்க சுபஹான மையராணி வயலமு மக்காமி வயஸ்மா கலாமி வயன் சுர்ணி வலா என் எந்த அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறானோ எந்த அல்லாஹ் நான் இருக்கக்கூடிய இடத்தை விளங்கியிருக்கிறானோ எந்த அல்லாஹ் நான் பேசக்கூடிய பேச்ச பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறானோ அந்த அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் மறக்காம எனக்கு ரிஸ்க தந்து கொண்டு நிற்கிறான் சுபகானல்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மூணு கற்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பூச்சிக்கு அல்லாஹுக்கு சுபகான ஒவ்வொரு நாளும் மறக்காம ரிஸ்க கொடுத்து கொண்டிருக்கிறான் என்றா அஸ்ரஃபுல் மஹ்லூகாத் படைப்புக்கள் ஆக சிறந்த படைப்பு தான் மனிதர்கள் நாங்க நீங்க அல்லாஹு தால எங்களை உலைய விட்டுடுவானா நிச்சயமாக சத்தியமாக ஒரு நாளும் விடமாட்டான் எனவே உலகத்துல வாழக்கூடிய நேரம் ரபுல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதன் கிட்டேனும் எதிர்பார்க்கக்கூடிய விடயம் தான் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுவ விளங்கணும் அல்லாவின் பக்கம் அதிகமாக தேவையுள்ள மனிதனாக மாறணும் அஸ்மாவுடைய நம்பிக்கை உள்ளத்திலேருந்து கலத்தோடும் அமாலுடைய நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் வரணும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நபிமார்கள் கிட்ட இருந்த தன்மைதான் அஸ்பாபுகளிடத்துல எந்த தேவையும் நீக்காது முழுமையான நம்பிக்கை படைத்தான் கிட்ட மட்டும்தான் குரான் அல்லா சொல்றான் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாத் அவத்தே சூரத்து மரியம்ல அல்லா சொல்றான் இத்னா தா قال رب اني وهن العظم مني واستعل الراس شيبا அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வயசுக்கு போனதுக்கு பின்னால அவங்களுக்கு பிள்ளை இல்ல முதுமை அடைஞ்சிட்டாங்க அவங்களும் வயசாளி அவங்களுடைய மனைவியும் வயசாளி ஆனாலும் அவங்க கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் குர்ஆன் தனிமேல துவா செய்யறாங்க யா அல்லாஹ் قال رب اني وهن العظم مني என்னுடைய தலைமுடி எல்லாம் பழிச்சிட்டியா அல்லா என்னுடைய எலும்பெல்லாம் பலகீனமாயிட்டியா அல்லா நானும் முதுமை அடைஞ்சிட்டேன்யா அல்லா எனக்கு இப்ப என்ன தேவை என்றா எனக்கு நீ ஒரு பிள்ளை பாக்கியத்தை தரணும் யா அல்லா சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா இவங்க அவங்களுடைய தங்கடங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க அவங்க வயசுக்கு வைத்துட்டாங்க அவங்களால என்ன ஒன்றும் செய்யல எண்பது வயசை தாண்டிட்டாங்க அவங்களுடைய மனைவி ஒம்ரகத்தி ஆக்கிறா அவங்களுடைய மனைவி ஒரு மலடி பொம்புல டாக்டர் கிட்ட போனா டாக்டர் செல்வா உங்களோட மனைவி ஒரு மலடி அவருக்கு இந்த புள்ள கிடைக்க போகுது ஆனாலும் நம்பிக்கை உடல்ல யா அல்ல உனக்கு ஏழும் யா அல்லா சுபஹான் அல்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே நம்பிக்கையோட கேட்கிறாங்க அல்லாஹ் ரிப்ளை வந்து சொல்றான் யா ஜக்கரியா நாம உங்களுக்கு ஒரு சொல்றோம் உங்களுக்கு ஒரு புள்ள போகுது உங்களோட மனைவிக்கு அந்த புள்ளைக்கு பேரை யஹ்யா என்பதாக நீங்க வைக்க வாரம் யஹ்யா என்று நாங்க வைப்போம் சுபஹானல்லாஹ் எண்பது வயசை தாண்டி இருந்த வயசான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கொஞ்சம் யோசிங்க மனிதன் தான் நபிதான் ஆனாலும் மனுஷன் ஆச்சரியமாக இருக்குது யா அல்லா நான் துவா கேட்டுதான் ஆனா எப்படி உள்ள கிடைக்கும் யாவா அல்லா மனைவி பெற அவன் மலடி பொம்பளையா நானும் வயசாளி செயல் ரீதியில் எனக்கு ஒன்றும் செய்யலாம் ஏன்ன மனைவிக்கும் ஒன்றும் செய்யலாம் ஆனா உள்ள கிடைக்க போதுன்னு சொல்றான் எப்படி கிடைக்கும் யாவா அல்லாஹ் சொல்றான் அதெல்லாம் அப்படிதான் ஜக்கரியா நீங்க ஒன்றுமே இல்லாத நேரம் உலகத்துக்கே போல நாம கொண்டு வந்தோம் உங்களுக்கு ஒரு புள்ள கொடுக்கிறது எங்களுக்கு கஷ்டம் இல்ல செல்றாங்க மூணு நாள் நீங்க மூணு நாள் திக்கர் மட்டும் செய்யுங்க அல்லாவுடைய ஞாபகத்தோட இருங்க யாராவது பேச வந்தா சொல்லுங்க நான் அல்லாவை திக்கர் செய்யறேன் சைக்கினேல பேசுங்க அந்த மூணு நாளை உள்ளுக்கு நாங்க உங்களோட மனைவிட வயிற்றுக்குள்ள பிள்ளைய கொண்டு வாங்க இது யாருக்கு செய்யலும் கண்ணியத்துக்குரிய எல்லாம் நல்லடியார்களே எந்த நபிக்கு செய்யலும் எந்த மலக்குக்கு செய்யலும் எந்த எந்த எந்த டாக்டருக்கு செய்யலும் எந்த கணவருக்கு செய்யலும் இது யாராலும் முடியாது பிரபுல ஆலமீன் அல்லாவுக்கு செய்யலும் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவை நல்லடியார்களே உலகத்துல வாழக்கூடிய நேரம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துல வர வேண்டிய நம்பிக்கை இதுதான் அல்லாஹுடைய பெருமதி என்னென்னு விளங்குவோம் ரப்பெண்டா யார் என்று விளங்கணும் அவன் மேல முழுமையான நம்பிக்கை வரணும் அல்லாவோட தனியான தொடர்பை சீராக்கும் நாங்கள் உலகத்துல வாழக்கூடிய நேரம் யார் யாரோடைய தொடர்பு வைக்கிறோம் எல்லா மக்களோடையும் தொடர்பு வைக்கிறோம் உள்ளத்தால யோசிங்க எனக்கும் ரப்புக்கும் மத்தியில் என்ன தொடர்பு வைக்குது நான் கேட்கிற அஞ்சு நேரம் தொழுகையை பத்தி பேசல வெளியால கொடுக்கக்கூடிய தக்காத்த பத்தி பேசல நான் செல்றது அல்லாவுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச என்ன ரகசிய அமல் என்ன ரகசியமான அமல் எனக்கும் அல்லாவுக்கும் தெரியும் ஒரு பத்து ரூபா ஒவ்வொரு நாளும் சதக்கா கொடுக்கிறோம் அது எனக்கும் ரப்புக்கும் மட்டும்தான் தெரியும் என்ன அமல் இருக்குது வாழ்க்கையில கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ரகசியமாக அமல் ரகசியமாக அமல் செய்யற மனிதன் இருக்கிறாரே ரகசியமாக ரப்போடு தொடர்பு வைக்கிற மனிதன் சமூகத்தில் அடையாளம் காட்டப்பட மாட்டார் அவர் மஷ்ஹூராக ஈக்க மாட்டார் அவர் எல்லாத்துக்கும் பிரபல்யமாக ஈக்க மாட்டார் ஏன் அல்லாவோடு தொடர்பு வைத்த மனிதன் இருக்கிறாரே ரகசியமாக தான் ஈப்பார் அவரை பெருசா யாருக்கும் தெரியாது உதாரணம் பிரசிடென்டுடைய பிஏ என்றா எங்களுக்கு தெரியும் இவர்தான் என்று சொல்லி இப்படி ஒரு தனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல என்றா அவரை தெரியும் அவர் அடையாளம் காட்டப்படுவார் ஏன் துணியான தொடர்பு வச்சவர் அடையாளம் காட்டப்படுவார் ரப்போட தொடர்பு வச்சவர் அடையாளம் காட்டப்பட மாட்டார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு சம்பவம் எழுதுறாங்க தெளிவாக கேட்டுக்கொள்ளுவோம் முகமது இபின் முன்பதிர் ரஹமத்துல்லாஹி அலேயா இவங்களுடைய ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்குது அவங்களே சொல்றாங்க சம்பவத்தை மதியனால ஒரு தடவை பஞ்சம் எந்த அளவுக்கு என்றா மூணு நாலு மாசம் மழை இல்லாம மதியனால மக்கள் கஷ்டப்பட்டாங்க அந்த அளவுக்கு பஞ்சம் மதியனால சரியான கஷ்டம் மழை இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த நேரம் நான் மசூது நபவியில நான் இஷாவுடைய தொழுகையை தொழுந்துட்டு வெளியே வந்து ஒரு தூணுக்கு பின்னால உட்கார்ந்து கொண்டிருந்தேன் கவலையாக என்னைய யாரும் காண்றதுக்கு பெருசாக சந்தர்ப்பம் இல்ல நான் ஒழிஞ்சு தான் இருந்தேன் மற்ற மக்கள் எல்லாம் வீட்டுக்கு போய்த்துட்டாங்க அந்த நேரம் ஒரு வழிபோக்கர் வந்தாரு ஒரு பிரயாணி வந்தாரு அவருடைய உடம்ப முழுமையான முறையில கருப்பு புடவையால இருந்தார் அவர் அவர் முழு உடம்பையும் கருப்பு துணியாக போத்தி இருந்தாரு அவர் யாருன்னு எனக்கு அடையாளம் விளங்கல்ல அவர் அப்படியே பள்ளிவாசல் உள்ளுக்கு போனாரு முது செஞ்சாரு அப்படி தத்வீரை கெட்டி தொழ ஆரம்பிச்சாரு தொழுறாரு தொழுறாரு தொழுறாரு நானும் பார்த்து கொண்டே இருந்தேன் இப்ப முடிப்பாரு அப்ப முடிப்பாருன்னு சொல்லி அவர் தொழுகையை விடுற மாதிரி இல்ல தொழுந்து கொண்டே இருந்தாரு பஜருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சலாம் கொடுக்கறதுக்கு வந்தாரு அப்படியே சலாத்தை கொடுத்தாரு கைய தூக்கினாரு துவாவுக்காக வேண்டி ஒரே ஒரு துவா தான் செஞ்சாரு சொன்னார் யா அல்லா யா அல்லா இந்த மதியினால மூணு நாலு மாசமாக மக்கள் பஞ்சத்தால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அதனால இந்த மதியனால வாழக்கூடிய மக்கள் மீது அப்படியே மலையை பொழிவிச்சிடுவாயா என்பதாக ஒரு துவா செஞ்சாரு அவருடைய கை ரெண்டும் பனிய வாரத்துக்கு முன்னால அவருடைய துவாவை அல்லா கபூல் செஞ்சிட்டார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அவர் சொல்றார் முகமது முன்கதிர் ரஹமத்துல்லாஹி அலை அவங்க பஜருக்கு தொலை வந்த மக்கள் எல்லாரும் அந்த மலையில நடந்து கொண்டுதான் வீட்டுக்கு போனாங்க அதுக்கு பின்னால நானும் வீட்டுக்கு பேசிட்டேன் அதே போல அடுத்த நாளும் அவரை நான் எதிர்பார்த்தேன் வருவார் என்று சொல்லி உலமைய போல இஷா தொழுந்ததுக்கு பின்னால போனதுக்கு போற வாரார் அவர் மத்த ஒன்றுக்கும் வாரல்ல அவர் அசதோ லுஹரோ மகரிபோ ஒரு வக்துக்கும் அவர் ஈக்கிறல்ல அவர் வாரது இஷா முடிஞ்சதுக்கு பின்னாலதான் எல்லாரும் போனதுக்கு பின்னால வாராரு நானும் ஒளிஞ்சிருந்து பார்த்து கொண்டிருந்தேன் வாராரு கருப்பு துணியால மூடிக்கொண்டுதான் பள்ளிவாசலுக்கு போறாரு புது செய்யறாரு தொழுகிறாரு வளமைய போல பஜருக்கு முன்னாடிதான் தொழுகையை முடிச்சாரு அதே போல துவா செய்ய ஆரம்பிச்சிட்டாரு கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் ஆறுகளே அதுக்கு பின்னால ரெண்டாவது நாளும் துவா செஞ்சாரு ரெண்டாவது நாளும் நல்ல மல மதியினால எந்த அளவுக்கு இருந்தா முகமது பின் முன்கதி ரஹத்துல்லாஹி அலைய அவங்க எழுதுறாங்க மூணு நாலு மாசத்துடைய பஞ்சம் அந்த ரெண்டு நாளுடைய மலையால் எல்லாம் இல்லாமல் ஆக்கிட்டாங்க சுபகானல்லா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அதுக்கு பின்னால எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு பஜருடைய தொழுகையை முடிச்சதுக்கு பின்னால இந்த மனிதன் யார் என்று நான் பார்க்கணும் இந்த மனிதனுடைய துஆ எனக்கு தேவை நான் அவரை சந்திக்கணும் என்பதற்காக வேண்டி அவர் அப்படியே தொழுவை முடிச்சிட்டு போகக்கூடிய நேரம் நானும் அவருடைய பின்னுக்கால போனேன் அவர் ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள போனாரு நானும் பின்னுக்கால் அப்படியே போனேன் போனதுக்கு பின்னால நான் சலாம் சொன்னேன் சலாம் சொன்னுடனே அவர் திரும்பி பதில் சொல்லல அவர் அந்த நிலைமையிலே கேட்டார் யார் நீங்க சொன்னாங்க இப்படி நான் இந்த இடத்துல இருந்து வார முகமது இப்படி முன்கதிர் உங்களோட கொஞ்சம் சந்திக்கணும் உங்களை பேசணும் நான் ரெண்டு நாள் உங்களை அவதானிச்சு கொண்டுதான் நீக்கிறேன் நீங்க கேட்டதுக்கு பின்னாலதான் மதியனால மழை பெஞ்சிச்சு நீங்க யாரு வெண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லது யாராலே அவர் ஒன்றும் பேசல யார் அவர் ஒன்றுமே சொல்லல அவர் சொன்ன வார்த்தை எங்க ரெண்டு பேருக்கு மத்தியில பேச வேண்டிய எந்த தேவையும் இல்ல அப்படி ஒரு தேவை வந்தா நானே உங்களை வந்து சந்திக்கிறேன் என்றுட்டு பேசிட்டாரு அதுக்கு பின்னால நான் அவரை மதியினால காணல நான் இப்ப வருவார் அப்ப வருவார் என்று எதிர்பார்த்தேன் ஆனாலும் அதுக்கு பின்னால வரல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அவர் எழுதுறாரு நாங்க ஊர்ல போய்த்தும் விசாரிச்சோம் இந்த அங்க அடையாளங்களை சொல்லி ஆனாலும் எந்த மதீனா வாசிக்கும் அவரை பத்தி ஒரு அடையாளமும் தெரியாது முகமது இப்படி முன்கதிர் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்க இந்த சம்பவத்துக்கு கீழால் என்ன என்றா இவரை போல ஒரு மனிதன் அல்லாஹோட ரகசியமான தொடர்பு வைக்கிற ஒரு மனிதன் ஊர்ல இருந்தா போதும் முழு ஊருடைய பலாய் முசீபத்தையும் அல்லா இல்லாமல் ஆக்கி போட்டுடுவான் அல்லா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பராலே நாங்களும் அமல் செய்கிறோம் தான் இல்லைன்னு சொல்லல நாங்க அஞ்சு நேரம் சொல்லுகிறோம் தான் நாங்க நோம்பு பிடிக்கிறோம் தான் நாங்க ஜக்காத் கொடுக்கிறோம் தான் நாங்க சதக்காக்கள் செய்கிறோம் தான் அமல்கள் செய்கிறோம் தான் ஆனா எங்களுடைய கிலோ கணக்கான அமலை விட அந்த காலத்துல வாழ்ந்த முன்னோர்களுடைய கிராம் கணக்கான அமல் பெருசு சிறந்ததாக இருந்துச்சு கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பர்களே சகாபாக்கள் ரெண்டு ரக்காத்துடைய தொலகையில மலைய வானத்திலே இறக்கினாங்க சகாபாக்கள் ரெண்டு ரக்காத்துடைய தொலகையில செத்த ஒட்டகத்தை அப்படியே உயிர்ப்பிச்சாங்க சகாபாக்கள் ரெண்டு ரக்காத்துடைய தொலகையில அல்லாவுடைய உதவியை கண்டாங்க அலாவே ஹதரமையுடைய கூட்டம் பாலைவனத்துல தண்ணி எடுத்தாங்க ரெண்டு ரக்காத்துடைய தொலகையில உள்ளத்தால யோசிங்க என்னுடைய ரெண்டு ரக்காத்துடைய தொலகையில பெரிசாகத்தே வல்ல எங்கட வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹோட்டல்ல இருந்து ஒரு சவான் சாப்பாடு வீட்டுக்கு எடுக்கலுமா எங்களுடைய ரெண்டு ரக்காத்துடைய தொழுகையுடைய நிலைமை இதுதான் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உள்ளத்தால விளங்கிக் கொள்ளுமோ ஒவ்வொரு மனிதனும் துணியால வாழக்கூடிய நேரம் வெறுமனை அமல் செய்யறது நோக்கம் அல்ல ரப்ப ரப்பாக விளங்கி அமல் செய்யறது கட்டாயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹோட ரகசியமான தொடர்பு சீராகும் எப்ப தொடர்பு சீராக இல்லையோ அல்லாவுடைய உதவி அந்த மனிதனுக்கு வராது என்னியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இன்னும் ஒரு சம்பவம் எழுதியிருக்கிறாங்க இந்தியாவுக்கு புதுடெல்லிக்கு போனவங்களுக்கு அதிகமானவங்க தெரியும் ஆச்சரியமான ஒரு கட்டிடம் இருக்குது இந்தியா புதுடெல்லியில குத்துப் மினார் என்று செல்லக்கூடிய ஒரு கட்டிடம் குத்துப் மினார் இதை கெட்டினவங்க தான் குத்துபுத்தீன் பக்தியா திமிஷ் ரஹமத்துல்லாஹி அலேஹ் குத்துபுத்தீன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இவங்க அவங்களுடைய சக்கராத்துடைய நேரம் மௌத்தா போகக்கூடிய நேரம் மூணு வசியத் மரண சாசனம் செஞ்சுட்டு மஃபாத் ஆகிறான் இந்த மூணு வசியத் நான் சொல்லக்கூடிய மூணு அமல்கள் எந்த மனுஷன் கிட்ட ஈக்குதோ அவருதான் என்னுடைய ஜனாதவ தொழுவிக்க தகுதியானவர் அப்படி இல்லைன்னா என்னுடைய ஜனாத தொழுவிக்கப்படக்கூடாது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சொல்றாங்க முதலாவது வசியத் என்னென்றா தெளிவாக கேளுங்க உள்ளத்தால யோசிங்க முதலாவது வசியத் என்னென்றா சொல்றாங்க ஒரு மனிதன் என்னுடைய ஜனாதாவை தெரிவிக்கக்கூடிய மனிதன் அவர் வாழ்க்கை ஆரம்பத்தில் இருந்து அவருக்கு பருவம் அடைஞ்சத்துல இருந்து இன்றைய நாள் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில இருந்து ஆரம்ப தக்பீர் தக்பீரத்துள் எஹ்ராம் அவர் வாழ்க்கையில விட்டே ஈக்கக்கூடாது முதலாவது கண்டிஷன் முதலாவது நிபந்தனையிலே நாங்கள் எல்லாம் அவுட் ஆகிடுவோம் ஏன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர் இது முதலாவது கண்டிஷன் தக்பீரத்துள்ள ஹராம் இமாம் கட்டக்கூடிய தக்பீர் வாழ்க்கையில அவர் மிஸ் பண்ணிக்க கூடாது இது முதலாவது கண்டிஷன் ரெண்டாவது சொல்றார் ரெண்டாவது சொல்றார் அசருடைய முன் நாலு ரக்காத் நபியுடைய ஹதீஸ் இருக்குது அசருடைய முன் சுண்ணத்து நாலு ரக்காத் யார் அல்லாவுக்காக வேண்டி சொல்லுறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்பதாக நபி சொல்லாஹ் அலைவசல்லமோ துவா செஞ்சிருக்கிறாங்க நபியுடைய துவா சேவை என்றால் அசருடைய முன் சுண்ணத்தொழும் இவர் சொல்றாரு ரெண்டாவது நிபந்தனை அசருடைய முன் சுண்ணத்தை அவர் வாழ்க்கையில விட்டே வைக்க கூடாது சுமகானல்லா மூணாவது கண்டிஷன் தான் சொல்றாங்க மூணாவது நிபந்தனை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அவர் பருவ மடஞ்சத்துல இருந்து பாலிகாவினையில இருந்து இன்றைய நாள் வரைக்கும் எந்த பெண்ணையும் மகனம் இல்லாத எந்த பெண்ணையும் ஹராமான பார்வையில பார்த்தே இருக்கக்கூடாது மகரம் இல்லாத எந்த பெண்ணையும் பாசிக்க கூடாது லேசான நிபந்தனைகளா இந்த மஜுமால் அப்படி ஒரு எலான் செய்யப்பட்டா எந்த மனிதனுக்கு தைரியம் இருக்கும் இம்பரில் இருக்கக்கூடிய நேயம் சேர்த்து எந்த மனிதனுக்கு தைரியம் இருக்கும் என்று ஜனாதவ தொழிலிக்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹி நல்லடியார்களே ஜனாத வைக்கப்பட்டிருக்குது முழு ஊருக்கும் எல்லாம் செய்யப்பட்டுச்சு ஒரு ஊருக்கும் எல்லாம் செய்யப்பட்டுட்டு ஒரு மனுத்தியாலம் போகுது ரெண்டு மனுத்தியாலம் போகுது மூணு மனுத்தியாலம் போகக்கூடிய நேரம் பெரியோரு மஜுமாவ அப்படியே புலந்த வண்ணமாக ஒரு வயசாளி வாரார் அவர் மஜுமாவை தூக்கி பார்க்கல அவர் கீழே பார்த்து கொண்டுதான் வாரார் யாரையுமே பார்க்கல கீழே பார்த்த வண்ணமாக வாரார் நேர ஜனாத கிட்டே வந்தார் ஜனாதவுடைய முகத்தை பார்த்து சொன்னார் ஜனாதவுடைய முகத்தை பார்த்து சொன்ன வார்த்தை குத்துபுத்தீன் குத்துபுத்தீன் நீ என்னைய காட்டி கொடுத்துட்டாய் குத்துபுத்தீன் நீ என்னைய சமூகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டி கொடுத்துட்டாய் இது வரைக்கும் எனக்கும் அல்லாவுக்கும் ரகசியமாக இருந்த அமல நீ முழு உலகத்துக்கும் காட்டி கொடுத்துட்டாய் சுபகானல்லா வந்தது ஜிபிரீன் அல்ல வந்தது மலக்கல்ல வந்தது நபி அல்ல எங்களுக்கு தெரியும் நாங்க படிச்சிருப்போம் முகலாய மண்டர்கள் ஹலாவுத்தீன் சலாஹுத்தீன் ஷம்சுத்தீன் மூணு பேர் இதுல கடைசி மன்னன் ஷம்சுத்தீன் கவி சஹத்துல்லாஹி அலையா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே என்ன செல்ல வாரோம் என்றா ரபுல் ஐசத் அல்லா துணியால எதிர்பார்க்கிறது துணியால கொடிக்கட்டி வாழணும் என்றதல்ல ஒவ்வொரு மனிதனும் துணியால வாழக்கூடிய நேரம் சந்தர்ப்பம் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை யாரு சரியா பயன்படுத்தலையோ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே நஷ்டவாளியா வந்தான் சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தினா எவ்வளவு பெரிய மோசமான நிலைமையில இருந்தாலும் அல்லா கண்ணியப்படுத்துவார் சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தலையா எவ்வளவு கண்ணியமான நிலைமையில இருந்தாலும் அல்லாஹ் எங்களுடைய மௌத்த கேவலமாக்கிடுவார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே கடைசியாக சொல்லி முடிச்சு கொள்வேன் எங்களுக்கு தெரியும் புதையில் வின் ஐயால் உலமாக்கள் இருக்கிறாங்க கேட்டு பாருங்க இந்த புதையில் வின் ஐயாளுடைய சம்பவம் இவர் யாருண்டா ஆரம்ப காலத்துல வாழ்ந்த ஆகப்பெரிய ஒரு திருடன் கொள்ளைக்காரன் இவருடைய வாழ்க்கை அடுத்த மக்களுடைய சொத்தை அபகரிக்கக்கூடிய நிலைமையில தான் போச்சு ஒரு தடவை ஒரு பிரயாண கூட்டம் வாராங்க வந்து மசூரா செய்யறாங்க நாங்க இந்த இடத்துல நாங்க பிரயாணத்தை கழிச்சு இரவை கழிச்சுட்டு நாங்க பிரயாணத்தை தொடர்வோம் ஒரு படிப்பினைக்காகவே சொல்றேன் அந்த நேரம் புகைவின் எயாலும் வாரார் வந்து காத கொடுத்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க என்ன பேசுறேன்னு சொல்லி அந்த பிரயாண கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சொல்றாரு நாங்க எடுத்திருக்கக்கூடிய மசூரா நல்ல மசூரா தான் எந்த பிரச்சனையும் இல்ல நல்ல மசூரா தான் ஆனாலும் கொஞ்சம் சுத்தி பாருங்க நாங்க வந்திருக்கக்கூடிய போர்டர் எல்லை யாருடேன்னு கொஞ்சம் பாருங்க இது யாருடைய எல்லைண்டா புதைல்வின் யாருடைய எல்லை அவருடைய போர்டர் நாங்க தங்குறதுல சந்தேகம் இல்ல காலை பொழுத ஜனாசவாதான் அடைவோம் இவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் புதையல் வினியால் உள்ளத்தில் ஒரு மாற்றம் நான் அவ்வளவு மோசமான ஒரு மனிதனா மக்கள் இணைய பத்தி எவ்வளவு தவறான என்ன வச்சிருக்கிறான் உள்ளத்தில் ஒரு மாற்றம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவை நல்லடியார்களே அதுக்கு அடுத்த நாள் இன்னும் ஒரு வீட்டுல திருடுறதுக்காக வேண்டி போறார் ஒரு வீட்டுடைய கூரை அப்படியே ஓரமாக்கிட்டார் உள்ளுக்கு ஒரு பெண்மணி குரான் ஓதி கொண்டிருக்கிறார் அந்த குரானுடைய ஆயத் அலம் நில்லதீன ஆமனு அந்த குழுபும் நிதிக்கிறீல்லா ஈமான் கொண்டவர்கள் காப்பிர்கள் அல்ல ஈமான் கொண்ட மக்கள் அல்லாஹுவ பயப்படுற நேரம் இன்னும் உங்களுக்கு வரலையா என்ற ஆயத் புதையில் வினையாளுடைய காதில் விழுவது அந்த இடத்திலே தௌபா செய்கிறார் அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆபித் ஆகிறான் ஆபிதுல் ஹரமைன் மக்கத்துல் முகர்ரமா மதீனத்தில் முனவரா இந்த ரெண்டுக்கும் மத்தியில் ஆக பெரிய ஒரு ஆபிதி இருக்கிறார் என்றா புதைவி நிலையாதா சுபஹான் அல்லா அது மாத்திரமல்ல எங்களுக்கு தெரியும் சஹுல் கிதாபி பகதல் குர்ஆன் குர்ஆனுக்கு அடுத்தபடியா சஹிஹான் ஒரு கிதாப் இருக்கும் என்றா இமா புகாரியுடைய கிதாப் தான் அதுல எந்த கொள்கைகள் சந்தேகமே இல்லை எந்த தரீக்கத்திலையும் சந்தேகம் இல்லை இமாம் புகாரியுடைய கிதாப் அந்த இமாம் புகாரியுடைய உஸ்தாதில் ஒருவர் தான் உமையில் பின் ஐயா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே துனியால வாழக்கூடிய நேரம் எவ்வளவு மோசமாக வாழ்ந்தாலும் அல்லாஹால கொடுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தினா இமாம் புகாரிக்கு உஸ்தாதாக மாறினாலும் ஆச்சரியம் இல்லை ஆனா துணியால வாழக்கூடிய நேரம் ரப்பு தரக்கூடிய சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தலையா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே பரமான் அல்ல ஒரு மனிதனை பத்தி சொல்றான் பெலகம் பாபூரா இந்த மனிதனை பத்தி சொல்றான் அல்லாவுடைய அரச பார்த்து பாடம் நடத்தக்கூடிய மனிதன் முஸ்தஜா தூக்கி துவா கேட்டாருண்டா அப்படியே கைய பணியை போடுறதுக்கு முன்னாடி துவா கபூல் அப்படியான மனிதன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே மூசா அலேஹி சலாத்துடைய காலத்துல கூட்டம் வந்து சொல்றாங்க மூசாவுக்கு பதுவா செய்யுங்க என்று ஏதோ ஒரு காரணத்துக்கு பதுவா செய்யறதுக்காக வேண்டி வாரார் சுருக்கமாக சொல்றேன் அல்லாஹு தால் அப்படியே நாக்க பிரட்டி போடுறார் மூசா அலி சலாத்து வசலாத்துக்கு எதிராக துவா செய்யறாங்க எவ்வளவு பெரிய ஆளின் பெரிய ஒரு தருதால இருந்தாங்க ஆனாலும் அல்லா சொல்றான் அந்த பல்ஹமிபு பாகூர் ஒரு நாய போல நல்லா ധന്യ ശുക്രി അള്ളാഹുവിനുള്ളതിയാർഹലെ எனவே துனியாவுடைய வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்குமாக பெரிய ஒரு சந்தர்ப்பம் ரப்ப ரப்பாக விளங்குறதுக்காக பெரிய ஒரு சந்தர்ப்பம் ரப்ப விரும்பக்கூடிய முறையில எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்காக பெரிய ஒரு சந்தர்ப்பம் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே தரப்பற்று இருக்கக்கூடிய இந்த சுருக்கமான வாழ்க்கையை அல்லாஹுக்கு சுபகான விரும்பக்கூடிய முறையில கழித்து அல்லாவுடைய ரிதாவை பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்துல அல்லாஹாக்கு சுபகான எங்களோட சேர்த்துக் கொள்வானாக எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாசோட மௌத்து மட்டும் அவசியக்கூடிய பாக்கியத்தை முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக யாழ் பாவங்களை மன்னிச்சிடுவாயாக குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் விஷய தவறுகளை மன்னிச்சிடுவாயாக நிச்சயமாக நாங்கள் பாவிகள் யா அல்லா உன்னிடத்துல கையேந்த தகுதி இல்லாத மக்கள் யா அல்லா நீயும் கொடுக்க ரொம்ப தகுதியானவன் யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லா எங்களுடைய கண்ணியமான பெற்றோருடைய வாழ்க்கையில வரக்க செஞ்சியா அல்லா எத்தனையோ பெற்றோர்கள் கபராளிகளா இருக்கிறாங்க யா அல்லா அவர்கள் கபர்களை விசாலமாக்கி வச்சிருவாயாக சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கிடுவாயா வச்சிருவாயாக நரகத்துடைய படுகொலை ஆக்காதிருப்பாயாக இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக லா இலாஹ இல்லல்லா முஹம்மது என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றுவாயாக வஆ ஆகிரு தஅவானா